திருச்சிற்றம்பலம் திரு கருவூர் தேவர் இயற்றிய திருவிசைப்பா ஸ்தலம் திருப்பூவனம் திருச்சிற்றம்பலம் திருவருள் புரிந்தாள் ஆண்டு கொண்டிங்கன் சிறியனுக்கு இனியது காட்டி பெரிதருள் புரிந்தான் ஆனந்தமே தரும் நின் பெருமயிர் பெரியதொன்றுளதே மறுதர ஸ்ரிங்கோங்கு அகில் மரம் சாடி வரை வழங்கவர்ந்திழி வைகை பொறுதீரை மருங்கோங்கு ஆவண பீதி பூவணங்கோயில் கொண்டாயே பாம்பனை துயின்றோன் அயன் மூதல் தேவர் பன்னேடும் காலம் நின்று காண்பான் ஏம்பலி திருக்க என்னூளம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் தேம்போனர் பொய்கை வாழை வாய்மடுப்ப தெளிதரு தேரல் பாய்ந்தொழுகும் பூம்பனை சோலை ஆவண வீதி பூவணம் கோயில் கொண்டாயே கரை கடல் ஒலியில் தமருகத்து அறையில் கையினிற் கட்டிய கயிற்றால் இருத்தலை ஒரு நா இயங்க வந்தொரு நாள் இருந்திட்டாயெங்கள் கண்முகப்பே பிரித்தீகள் விழவின் பின் செல்வோர் பாடல் வேட்கையின் வீழ்ந்த போத வீழ்ந்த புரிசடை துகுக்கும் ஆவண வீதி பூவர்ணம் கோயில் கொண்டாயே கண்ணேயல் மணியின் சூழல் பூக்கங்கே கலந்து பூக்கொடுங்கி நேர்கஞ்சன் நுண்ணியையெனினோ நம்பனின் பெருமை நுண்ணீமை இறந்தமை அறிவன் என் மரபில் தங்கீருள் முழுப்பின் வண்டீனம் பாட நின்றாடும் புண்ணிய மகளிர் ஆவண வீதி பூவணம் கோயில் கொண்டாயே கடுவினை பாச கடல் கடந்து ஐவர் கள்ளரை மெல்லவே துறந்துன் அடியினை இரண்டு அடையுமாறடைந்தேன் அருள் செய்வாய் அருள் செய்யாதொழிவாய் நெடுநிலை மாடத்து இரவீருள் கிழிக்க நிலை விளக்கு அலகில் சாலேகம் புடை கிடந்து இலங்கோ ஆவண வீதி கோயில் கொண்டயே செம்மன கிழவோர் அன்பூதா என்றுன் சேவடி பார்த்தீரந்தலச எம்மனம் குடிகொண்டிருப்பதற்கானார் என்னுடைய அடிமை தான் யாதே அம்மனம் குளிர் நாள் பலி கேழுந்தருள அறிவேயர் அவிழ்கூழல் கரும்பு பொம்மென முரலோ ஆவண வீதி பூவணம் கோயில் கொண்டயே சொன்னவில் முறை நான்கு ஆரணம் உணராம் சூழல் பூக்கொழித்த நீ இன்று கண்ணவில் மனத்தென் கண்வலை படுமே கருணையிற் பெரியதொன்றுளதே மின்னவில் கனக மாளிகை வாய்த்தல் விளங்கீழம் பிறைத்தவள் மாடம் பொன்னவில் புரிசை ஆவண வீதி பூவணம் கோயில் கொண்டாயே கொண்டேனை ஆண்ட புனிதனை வனிதை பாகனை வெண் கோவணம் கொண்டு வெண்தலை ஏந்தோ குழகனை அழகேலாம் நிறைந்த தீவணன் தன்னை செழுமறை தெரியோ திகழ் கருவூரனேனுரைத்த பாவண தமிழ்கள் பத்தும் வல்லார்கள் பரமனது உருவமாகோபரே சுவாமி புஷ்பவனநாதர் பூவனநாதர் அம்பிகை மின்னணையாள் திருச்சிற்றம்பலம்